திருவாமாத்தூர் ஸ்ரீ திருவேங்கடநாதர் அருளி செய்த கீதாச்சார தாலாட்டு சிறப்பு பாயிரம் மாதையர்குன் வேதனவில் வாய் வெங்கடநாதன் கதையுற பார்த்தனுக்கு கண்ணனருள் கீதை கருத்துயர் தாலாட்டாக கட்டுரைத்தான் யாரும் கருத்துயிர் தீர்ந்து கதி காப்பு ஐவகை பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றே எவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருள் கதிர் விரித்த புத்தேள் கைவளர் ஆழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம் நூல் சிறாரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பேராரும் தேசிகனாய் பெருமானே வந்தவரோ திருத்தேரில் சாரதியாய் சேர்ந்திருந்தும் கீதையினால் அர்ஜுனர்க்கு மெய்ஞானம் அனைத்தும் உரை செய்தவரோ செஞ்சமரில் பந்து ஜனம் சேதம் பெறும் என்றிறங்கி அஞ்சினவன் பயம் தீர்த்தே அமர் செய்ய சொன்னவரோ சுற்றும் அரில் சோகம் என சொல்லினைச் சற்று அறிந்தவன் போல் கற்றுணர்ந்த பேரதனால் கலங்கார்கான் என்றவரோ கலங்காரோ இறப்புவரில் கற்றுணர்ந்த பேரேனும் மலங்காமல் நான் இருக்கும் வகையுறையும் என வினவ நீயும் நானும் புவி மேல் நிருபர்களும் மெய் உணர்வால் ஆயும் கால் பிறந்து இறப்பது அற்குமிலை என்றவரோ இங்கவர்க்கும் பிறந்து இறப்பது இல்லை என்றும் உலகில் நீங்குபவும் ஆர்க்கு இதனை நிச்சயமாய் சொல்லும் என இத்தரையில் பிறந்து இறப்பது எடுத்த உடற்கு அடுத்த பொறி நித்தியம் ஆகிய ஆன்மா நின்சொரூபம் என்றவரோ அங்கம் உயிர் இந்தியம் நான் அன்றி வேறு ஏனை காணேன் இங்கு யான் வேறு உண்டேல் எனக்கு அரிய புகழும் என மெய்யுயிர் இந்தியங்கள் அல்லால் வேறு அறியேன் என்றவனை பையகவேயால் அறியப்படானும் நீ என்றவரோ தேகம் வேறு ஆகில் அதை சேர்ந்தது இவன் ஏது எனவே சோகமே விளை கரும தொடர்ச்சியினால் என்றவரோ தேகம் எடாமுன் கரும செயல் வரும் ஆறு ஏது எனவே ஏகமாமரமும் வித்தும் என்னும் முறை போல் என்றவரோ காயமும் தானும் பிரிதில் கண்மும் எவர் செய்ததென தீய உடற்கு அல்லது கண்ம செயல் தனக்கு ஏது என்றவரோ படர்கருமம் உடல் செய்யில் பலமுறுவது ஆர்க்கு எனவே அடர்பலமும் உடற்கேயாம் அறிவார்க்கு ஏது என்றவரோ பெய்ய வினை உடற்கு என்றால் மெய்யிங்கு விழ ஆன்மா ஐயம் அற நர்க நரக சொர்க்கம் தம்பி தப்பு வெய்ய வினை உடற்கு என்றால் இங்கே விழ ஆன்மா ஐயம் அற நரக சொற் வினை உடற்கு என்றால் மெயிங்கே விழ ஆன்மா ஐயம் அற நரக சொர்க்கம் அனுபவிப்பது எது எனவே அனுபவமே இல்லை அது வித நிகழ்த்தில் தனுகரட செயல் தனதா சர்வது போல் என்றவரோ மற்ற உடலின் செய்கை தன்மேல் வறுமையக்கும் ஏது எனவே முற்றுணர்வு ஒன்று இல்லாத மோகம் என்று சொன்னவரோ அறிவு தேகம் தனக்கோ ஆன்மாவிற்கோ எனவே பிரிவு செய்யில் அசித்து உடலம் பிரம்மம் அறிவு என்றவரோ தேகம் அசித்து ஆகில் இந்த செயல் வருவது எது எனவே ஏகபரஞ்சோதியின் முன் இருக்கையினால் என்றவரோ இருக்கினும் அசேதனத்திற்கு இச்சைகள் உண்டோ எனவே உருக்குபட காந்தம் முன்னில் உசி நிகர் என்றவரோ சொன்ன செயல் உடற்கு ஆனால் சுகதுக்கம் யார்க்கெனவே அன்ன சுகதுக்கமும் தான் அவ்வுடற்கே என்றவரோ சேதனமம் சேராத துக்க சுகம் ஒது சடுமாம் உடலை ஒற்றிடுமோ சொல்லும் என பூதம் ஐந்தோடு ஐந்து உயிர்கள் புலன்கள் பத்து மனம் முதல் நான்கு இது இருமை இதில் மனத்துக்கு இன்ப துன்பம் என்றவரோ இந்த இரு வகை தனுவிற்கு எது எது என பின்னவ முந்திய காரணம் அதனால் மூன்று தனு என்றவரோ மனமறியும் துக்க சுக வரவு என்றீர் அம்மனமும் வினவில்ல சேதனமலவோ விரித்து எனக்கு விளம்பும் என அம்மனத்தில் ஆன்மா அபேதம் போல் தோன்றுதலால் பிம்முதுக்க சுகத்தை மனம் மேவும் என்று சொன்னவரோ அந்த மனோதுக்க சுகம் அதனிடத்து நில்லாமல் வந்து வந்திலங்கும் ஆன்மாவை மறுவியது என் சொல்லும் என வெய்ய கனலின் சூடு மேல் வைத்த சட்டியின் ஊடு உய புனல் ஓடு வந்து அங்கு ஒன்றுதல் போல் என்றவரோ சித்து ஆகும் ஆன்மாவும் செடமாகும் சித்தமும் தான் ஒத்து அங்கு இரண்டும் ஒன்றாய் உற்ற வகை சாற்றும் என வல்லிரும்பு கணலுடனே மருவியது போல் மனமும் ஒல்லையில் ஆன்மாவுடனே உற்றது கான் என்றவரோ உற்றது எதனால் எனவே உள்ளம் அவிவேகமுற பற்றியதன் மேலும் அதன் பண்பு வந்தது என்றவரோ அடுத்த குணம் போமோ பின் ஆன்மாவை விட்டனவே எடுத்த செம்பு நிறம் படிகத்து ஏறுதல் போல் என்றவரோ சுத்த படிகம் போல் சொரூபமாய் தனிருக்க மெத்தவும் அசாமலினும் மெவியது என் சொல்லும் என அனாதியம் வாசனையால் அடைந்தது ஆசாமலினும் மனோபந்தம் இருக்கில் முத்தி வாராது என்று உரைத்தவரோ பந்தம் எது முத்தி ஏது பகுத்துரைக்க வேண்டும் எந்தன் சிந்தை தெளிய என்று திருத்தாளினை வணங்க தேகாதிதான் எனவே சிறபி மானங்கள் பந்தம் ஆகாத மானம் வீடில் அரிய முத்தி என்றவரோ அபிமானம் வரும் வகையும் அங்கு அதனை தீர்வகையும் தவியாமல் நான் அறிய தயவாக கூறும் என மறுபடியும் எடுப்பமாக முப்பத்தி ஏழு அது இந்த புக்கை வச்சுக்கிறது தான் தோது இல்லாமல் இருக்கு கையில் வச்சு லைட்டிங் மானம் பெறும் அபிமானம் வரும் வகையும் அங்குதனை தீர்வகையும் தவியாமல் நான் அறிய தயவாக கூறும் என மறந்திடும் அஞ்ஞான பார்த்தால் மானம் வந்தது அஞ்ஞானம் இறந்து விடின் மானமும் போம் என்ன ஊரை செய்தவரோ அந்த முறை அஞ்ஞானம் அணுகுவதும் போவதுவும் சந்தேகம் இல்லாது அறிய தயவாக கூறும் என அஞ்ஞானம் வந்தது அநாதி அது சொல்வது அல்ல மிஞானத்தலை விடும் என்று உரைத்தவரோ இரவி எதிர் அடுத்து வந்த ഇരുൾപോലെ അഞ്ഞാനും വരവിധിയോ ജ്യോതി തൻപാൽ വந்த வகை ஏதெனவே அந்த அறிவு வந்தால் அஞ்ஞானம் இல்லை அப்பால் சந்ததமும் ஆனந்த சாகரம் காங் என்றவரோ அந்த அறிவு வந்தால் அஞ்ஞானம் இல்லை அப்பால் சந்ததமும் ஆனந்த சகரம் காண் என்றவரோ வேதாந்தத்தால் குருவால் மெஞ்ஞானம் வந்தவுடன் திதான துக்க சுகம் திறதது எதெனவே பற்று அருமோ துக்க சுகம் பரோட்சஞானத்தலே அற்றம் ஆம் அவ்விரண்டும் அபரோட்சத்து என்றவரோ பரோட்சம் அபரோட்சம் ஏது பகுத்துரைக்க வேண்டும் எந்தன் திரோதம் அம்புத்தே நன்றார் திடியும்படிக்கு எனவே പകർന്ന സത്യജ്ഞാനം പരോക്ഷം അനുഭവത്താൽ അഹം ബ്രഹ്മം എന്നും ജ്ഞാനം നാൽപ്പത്തി ആറ് பாடவா പകർന്ന് സത്തജ്ഞാനം പരോക്ഷം അനുഭവത്താൽ അകം ബ്രഹ്മം എന്നും ജ്ഞാനം അപരോക്ഷം என்றவரோ தான் பிரம்மம் என்றறிந்தும் தனுவை தான் என்ற புத்தி ஏன் போகவில்லை அதை எனக்கெரிய புகழும் என கேள்வியினால் மனனத்தால் கிளர்ந்த யோகங்களினால் ஆழ்பிரமத்து அனுபவம் வந்து அது தீரும் என்றவரோ ஆதியாம் சிச்சுரூபம் ஆகாததான் இனிமேல் சுதிமனம் அதியினால் சொரூபம் ஆமோ எனவே எப்போதும் சின்மயம்தான் எனல் மறந்து தேடுவது செப்புமிடற்று அணி இருக்க தேடுதல் போல் என்றவரோ எப்போதும் சின்மயம் தான் என்னல் மறந்து தேடுவது செப்பு மிடற்று அணி இருக்க தேடுதல் போல் என்றவரோ தேடிய பின் தேக புத்தி தீந்து போய் சிற் சொரூபம் குடுவனு யான் என் குறை தீர சொல்லும் என வந்த உடல் வேறு ஆயும் வாசனையால் தானெனலால் சந்தேகம் என் தன் சொரூபம் தான் அதற்கு என்றவரோ தனுவை தன் என்னும் பிரம்மை சத்த ஞானத்தில் அராது அனுபவமே ஞானத்தால் அரும்பகை ஏது உரையும் என பிளக்கு விளக்கு என்னும் அதனால் வெய்ய இருள் போய்விடுமோ துளக்கமேலா விளக்கு ஏற்றில் தொலையும் இருள் என்றவரோ நெடுங்காலம் ஆன்மாவை நீங்காத அஞ்சா குகைகாரும் குகையில் ஆயிரம் நாள் இருந்தாலும் செந்தீபம் கண்டவுடன் தீர்வது போல் என்றவரோ கருமயோகம் தபமே கரணமா நீங்காமல் அருமேய ஞானம் வந்தோ அஞ்ஞானம் போமெனவே குத்து வெட்டும் படைகளினால் கொடுமோ இருள் துறக்க உத்தமமாம் ரவி உதித்தால் ஓடும் இருள் என்றவரோ அஞ்ஞான இருள் துறக்க அறியாத நல்ல கண்மம் மெஞ்ஞாலும் தன்னை பறிக்கும் விதம் எவ்வாறு என வினவ இந்திர சாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் தந்திரமா தோற்றுவித்தோம் சத்தியம் அல என்றவரோ மித்தையேனும் சகத்து நின்பால் விளங்குமோ என வினவ சுத்திதனிலே ரசதம் தோன்றுதல் போல் என்றவரோ அயல் வெள்ளி சுத்தியின் மேல் ஆரோபிதம் கூடும் இயலுள்ள சகமும் முன்வேறு இருந்ததும் உண்டோ எனவே மனமயக்கம் பீடிக்கில் இல்லவத்துவும் தோன்றிடும் அதுவோ கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போல் என்றவரோ கனவு போல் பிரபஞ்சம் என்றீர் கண் வெளித்தால் கனவு பொய்யாம் வினவு சகம் தினமும் மெய்யா விளங்குவது என் சொல்லும் என மெய்யாக விளங்குவது மெய்ஞானம் வரும் அளவும் பொய்யாம் பின் கனவு அதுபோல் போதம் வரில் என்றவரோ முன்பு கண்ட கனவு பொய்யாம் முழிச்சாக்கிரம் போலகின்றீர் பின்பு முத்தி தசை அடைந்தும் பிரபஞ்சம் நிற்பதேதெனவே தெரிந்தவர்க்கு தோற்றுவது தெத்தபடம் போல்வதல்லால் பரந்த சகம் காரியத்தில் பயன்படாது என்றவரோ கண்மவினை அஞ்ஞானம் கடந்தும் அதன் காரியமாம் புன்மையுரிமை உடனே புகாதது எது எனவே வெட்ட விழும் மரம் பசந்து விளங்குதல் போல் சில காலம் நட்ட கண்மம் மாய்ந்தும் அங்கம் நடித்திடும் கான் என்றவரோ சென்மும் பொய் முத்தியினை சேர சிலர் இருக்க தொன்மை ஆன்மா பலவோ சொரூபும் பகரும் என பிரம்மம் என்றும் ஈசன் என்றும் பெருகு பல சீவர் என்றும் உரைமயக்கும் அல்லது ஆன்மா ஒருவனே என்றவரோ ஏகம்தான் ஆன்மா என்னும் வகையேமியானால் ஆகும் தோறும் பல்லவாய் அமர்ந்தது என்னோ சொல்லும் என பலகடத்தில் செலத்து ஓடு பானு பிம்பம் தோன்றுதல் போல் தொலைவுயில் புத்தி தோறும் ஆன்மா தோன்றுதல் கான் என்றவரோ ஆதித்தன் போல் ஆன்மா அளவு இல் புத்தி தோறும் தோன்றில் சாதிக்கும் முத்தி எவர் தமக்கு அதனை சாற்றும் என பந்தம் முத்தி தானும் அந்த பரந்த புத்தி தனக்கேயாம் அந்த பிம்பம் தனக்கு இலை என்று அறிவு வரச் சொன்னவரோ பரமேகமாயும் அதில் பல சீவர் ஏதெனவே ஒரு கடலில் பல குமிழி உதிப்பது போல் என்றவரோ சிவன் அது தான் என்றும் சேரும் பிரம்மம் என்றும் ஆவதுவோ பேரின்பம் அங்கது எனக்கு ஓதும் என ஏகம் பிரமம் இரண்டு இலை நீ வெறுமல சோகம் கூறும் பேதம் அரில் தோன்றும் இன்பம் என்றவரோ சிவபேதம் போமோ சித்து ஒன்று ஆமோ எனவே அவள் மனம் அரும் சுழுத்தி அவத்தையில் பார் என்றவரோ வேதம் அலையும் உலகம் பிரம்மமயம் என்றறிந்தும் பூதமயமாய் தோற்றல் போகாதது எது எனவே காணலை நீரென்று ஓடி கண்டவர்க்கு தீர்ந்த பின்னும் வான் உலவு நீராகி வயங்குதல் போல் என்றவரோ அறிவானும் நல் அறிவும் அறியப்படும் பொருளும் பிரிவாய் மூன்று ஆயிருத்தல் பேதமல போயனவே சொப்பனத்தில் தனித்து ஒருவன் தோற்றும் வேறு இல்லை எங்கே கற்பனையாம் பொருள் அறிவு கண்பவன் போல் என்றவரோ கற்பனையாம் வேதங்கள் காணாமல் போம் வகையை விற்பனமாய் நான் சித்து ஆனந்தம் தாமூன்றும் அதனுடனே ஒத்து ஒற்று நாம உருவம் சகமாகி இருக்கையினில் தோன்றாது இவை மூன்றும் பிரம்மம் என மறுக்கில் வரும் பின்னிரண்டு மரிசேகமென்று உரைத்தவரோ அறிந்து கொள் ஞானத்தாலே ஆன்மாவை என்றுரைத்தீர் சிறந்தொழிரும் ஆன்மாவும் திருசிய மாமோ எனவே முந்திய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கில் சிந்தையில் ஆன்மா சுயமாய்த்தி கேளும் என்று சொன்னவரோ மறுபடி பாடிடுவாத முந்திய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கில் சிந்தையில் ஆன்மா சுயமாய் திகழும் என்று சொன்னவரோ இனிய முத்தி சுகம் இருப்பது எப்படி என்று வினவ அனுபவித்தல் அறிவிடை திருப்பி இனியே முத்தி சுகம் இருப்பது எப்படி என்றே வினவ அனுபவத்தில் அறி விடையானந்தம் போல் என்றவரோ மணலயம் வந்தவர் அல்லது மற்றிலோரோ முத்தர் என சனகனை போல் ஜீவன் முத்தர் தமும் ஊழர் என்றவரோ சிவன் முத்தி அடைந்தோர்கள் செயலும் அவர்த்தம் குணமும் நவுரைக்கும் வாசகமும் நனறிய சொல்லும் என வரும் கருவு பிறப்பினொடு வளர்தல் பருத்தல் குறைதல் ஒருங்கலும் மெய்க்கென்று அதனை ஒருத்திருப்பார் என்றவரோ பார்ப்பதுவும் கேட்பதுவும் பகர்வதுவும் செல்வதுவும் ஏற்பதுவும் கரண தன்மம் என தூணிவார் என்றவரோ பசிதாகம் உயிர்க்கு எனவே பயம் துக்கம் சுகம் காமம் வசிகோபம் மதிக்கு எனவே மகிழ்ந்திருப்பார் என்றவரோ வீடும் தாரமும் உறவும் மேபி என்றும் இருந்தாலும் நீடும் தாமரை இலை நீர் நிகராவார் என்றவரோ பற்றிடும் காயமும் தானும் பன்னாள் ஒன்று ஆயினோ பின் உற்ற புளியம் பழமும் ஓடும் ஒப்பார் என்றவரோ இது மறுபடியும் எடுப்போமா இந்த கடைசி பற்றிடும் காயமும் தானும் பன்னாள் ஒன்று ஆயினும் பின் உற்ற புள்ளியும் பழமும் ஓடும் ஒப்பார் என்றவரோ கூறும் உலகு இயற்கையுடன் குடினும் மெஞ்ஞானம் வந்தோர் சேரும் பிள்ளை பூச்சியும் போல் திரிவார்கான் என்றவரோ ததிவோடு கடைந்த வெண்ணை தான் மோரில் கிடப்பது போல் மதியோடு கூடினும் பின்மயங்கார் காண் என்றவரோ அர்ஜுனன் தன் பொருட்டாக அனைவருக்கும் ஞானம் பெற பொருந்திய தேசிக வடிவாம் புண்ணியரே கண்வளரீர் ஆயர்குல மாதர் அளவு இலோரை புணர்ந்தும் தூய பதினாறு ஆயிரவருடன் தோய்ந்து இருந்தும் பரம முனிவர் முன்னே பரிச்சத்தை தீண்டி என்று பிரம்மச்சரியம் செலுத்தும் பெருளியே கண்வளரீர் பரமமுனிவர் முன்னே பரிச்சயத்தை தீண்டி அன்று பிரம்மச்சரியம் செலுத்தும் பெருளியே கண்வளரீர் பேரடிய கண்வளரீர் கடைசி நூல் கற்போருக்கு உரிய பெயர் நூல் கற்போருக்கு உரிய பெயர் மூலம் விசையற்கு ஆதிமறையின் பொருளை ஒதி உணர்த்தும் இந்த உண்மைதனை காதல் ஒற்று கற்றோரும் கேட்டோரும் காசினியில் வாழ்ந்து முத்தி பெற்றோர்கள் முத்தர் பெரும் பேரு